அப்ப சொன்ன சிந்தையே உங்களுக்கு சிந்தனை இருக்குல்ல சிந்தனை பண்ணி பாருங்க உமக்கு ஒன்று சொல்ல கேள்வின் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் கேட்டுக்கிட்டு போங்களேன் திகழ் மதியும் வாழறவும் திளைக்கும் சென்னி எந்த யார் திருநாமம் நம சிவாயம் என்று எழுவார்க்கு இறுதி சும்பில் இருக்கலாமே சுலபமான வழி பாருங்க அவருக்கு இன்சியல் இல்லாத ஆளு நமக்கு இஞ்சியல் இருந்தாவது அதை வேற ஞாபகம் வச்சுக்கணும் ஆண்டவனுக்கு இன்சியலே இல்லை ஏன் அப்பாவும் இல்லை அம்மையாவும் இல்லை சரி பெயராவது நீண்டு இருக்கானா கிடையாது அஞ்சே எழுத்து அஞ்சே எழுத்து எந்த யார் திருநாமும் நம சிவாயம் ந ம அவ்வளவுதான் அஞ்சு எழுத்து தான் இத சொல்லுங்களேயா இருவிசும்பில் இருக்கலாமே சாமி இந்த அஞ்சு எழுத்து சொன்னா அங்க போலாமாங்க போலாமே அதான் ஐயாவை கேட்டுக்கிட்டு சொல்லலான் இருக்கிறேன் சொல்லு இன்னிலிருந்து சொல்லு இரு விஷயங்கள் இருக்கலாமே இருக்கலாமே ஒரு சில பேர் கேட்கறாங்க ஐயா நாங்க அங்க எல்லாம் வரலாமா லண்டன்லாம் அப்படின்னாரு ஏன் நம்ம எல்லாம் லண்டனுக்கு வரலாமே நம்ம தமிழர்லாம் நிறைய இருக்காங்களே அருமையா எனவே ஒரு பக்கம் வாடி இந்தியர் பத்தி இவங்க எல்லாம் கவலைப்படுறாங்க நம்ம வாடி இந்தியர் கவலைப்பட வேண்டியவங்க தான் அல்லவா அவர்லாம் எனக்கு சொல்ல முடியாதுல்ல அது போலத்தான் நாம ஆதி அந்தம்ங்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்நாள்ல எல்லாம் எனக்கு அவன் தான் அப்படின்னு சொல்ல ஆனா அவனை பொறுத்த மட்டும் ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல நடுவும் என்றும் இருக்கிறான் இப்படி அங்கே ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலே பந்தம் அறுக்கும் என்ன பந்தம்னாரு இந்த உறவுங்கிறவு இது மாதிரி இருக்கிற தாய் தந்தை இப்படி எல்லாம் இருக்கிறத உறவை அங்க நம்ம பற்று வைக்க வைக்க வைக்க இந்த உறவு தானா போயிடும் அப்படியான அப்பா அம்மா எல்லாம் எல்லாம் அவனாவே சொல்றோம் நீதான் அப்பா அம்மையே அப்பா ஒப்பிலாமணி என்று அவன் ஆரம்பிச்சிடும் அவன் அம்மா அப்பான்னு நினைக்க நினைக்க இந்த அம்மா அப்பா மறந்து போடும் பையன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே ஒரு மாதிரி இருக்கிறான் ஆன பிறகு ஏன் இருக்கான் அது மாதிரிதான் ஒன்றில் பற்று வைக்கும் போது இன்னொரு பற்று தானா நிகழும் அது இயற்கை ஜென்மாந்திரத்தில் பிறந்தது என்ன பண்றது அதனால அது வரைக்கும் இந்த பையன் அப்புறம் அங்க வைக்கும் போது பற்று வைக்கும் போது கொஞ்சம் இதுல கொஞ்சம் பற்று கொஞ்சம் குறைவா தான் செய்யும் அது இயற்கை சரிதான் போகணும் அதனால வயதாயிட்டதுன்னா சரித்தல்ல குடும்பம் ஆச்சு நல்லா இருக்கு பெண்ணி நல்லாளும் பெருந்தகை இருந்ததே வணக்கம் நன்றி நல்லா இருந்தா வைப்பாங்க அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது <laughs> நமக்கு என்ன வந்துருக்குது முடிஞ்சு போகுது அதனால இப்படி பந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலி அவன் மீது பற்று வைக்க வைக்க வைக்க இந்த உலகியல் பந்தம் தானா போயிடும் நீக்க வேண்டியதில்லை தானா போயிடும் அப்படிப்பட்ட பெருமானி தீதிலா நன்மை திருவருள் குன்றி பாருங்க எதிரியுமே நன்மை உண்டு தீமை உண்டும்போம் ஆனா பெருமாண்டத்துல நன்மையே உண்டு தீமையும் எந்த காலத்துல எந்த ஒன்றிலும் தீமையும் தீமையே இல்லாது ஆனா நன்மையே தான் என் தனக்கு யார் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட என்ன பண்ணுவான் இல்லைங்கிறவங்களுக்கு கூட அடிக்கிறதெல்லாம் கிடையாது உள்ள ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியாணி யார் தன்னை இல்லைங்கிறாங்களோ அவடத்துல தானும் ஒழிஞ்சுக்கிட்டே இருப்பான் நடக்கட்டும்பா இல்லை இல்லை அவர் சேர்ந்து ஆமா ஆமா இல்லை இல்லை போடு அப்படின்னு அவனா முப்பது வருஷம் போட்டு தடுமாறி விட்டு திருவண்ணாம அண்ணாமலை ஆத்து சாதம் வந்தவொடனே இங்க வாங்குறீங்க இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் இதுக்குள்ள துண்டை கட்டுங்க அண்ணாமலையா பிரசாதம் வெளியில நுழைங்கிறான் அங்க அப்படியே இட்டுக்கிறான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தீதிலா நன்மை திருவருட்குன்றே திருப்பெரும் துறையுரை சிவனி யாதி நீ போவதோர் வகை என கருளாய் பெருமானி இந்த ஆன்மா எங்கே போகும் எப்படி போகுங்கிறத நீ தான் எனக்கு செய்யணும் நல்லபடியா இருந்து நல்லபடியா உன் திருவடி அடையணும் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு சரிங்களா ஐயா இந்த ஆன்மா நல்ல ஒரு காலத்துல செல்லும் எங்கே சிவபுரத்துக்கு செல்லும் அங்க போய் எங்க சாமி இருக்கும்னா உள்ளார் சிவனடிக்கு பெருமான் திருவடியிலே இருக்காங்க அதுக்கு அங்க இன்னும் பல பேர் இருப்பாங்களாம் பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் அங்க இருக்கிற ஆன்மாக்களும் வாப்பா திருவண்ணாமலை இல்ல அண்மையில கும்பாபிஷேகம் நடந்தது நாங்கெல்லாம் தேவலோகத்திலிருந்து பார்க்க முடியலையா நீங்க எல்லாம் பார்த்தீங்க என்று சொல்லி நமக்கு அழைப்பெல்லாம் கொடுப்பாங்களாம் அதுதான் பெருமானுடைய அந்த அருள் தன்மை என்று சொல்றாரு யாது நீ போவதோர் வகை அருளாய் வந்து நின் இணையடி தந்தே உன் திருவடி தந்தால் எனக்கு அதுவே போதும்பா என்றார் அடுத்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் பெருமானி எனக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி சாமி என்ன ஒன்னு என்னிடத்துல தந்துட்டேன் அதுக்கு பதில நான் என்ன பண்ணேன் என்ன உங்கள்கிட்ட தந்துட்டேன் ஆகவே மாட்டு பண்ணிட்டோம் என்ன உன்னிடத்திலும் நீ என்னிடத்தில் இருக்கிற இதுல யாரு சமத்து சமத்து அடியேன் தான் சமத்து ஏன் அப்படின்னாரு உன்னால நீ வந்ததுனால அந்த மின்றெல்லாம் ஆனந்தம் பெற்றேன் நீ என் மனதில் வந்து தங்கினதுனால எனக்கு எவ்வளவோ ஆனந்தம் நல்ல முத்தி பேரெல்லாம் உண்டு யாது நீ பெற்றதுண்டென்றால் இந்த பாலா போன அந்த ஆன்மாவை நீ கட்டிட்டு என்பது உனக்கு என்னப்பா கிடைக்கும் உனக்கு என்ன தேவை இருக்கு ஒரு தேவையும் இல்லை அந்த எந்த தேவையும் நிறைவு செய்ய இந்த ஆன்மா ஒன்றும் பயனும் இல்லை அப்ப நான் தான் சமத்தாட்டிருக்கேன் ஒன்ன வாங்கிக்கிட்டு என்ன கொடுத்துட்டேன் நான் ஒண்ணுக்கு பொண்ணு பிரயோஜனம் இல்லாத ஆளு நீ எல்லாம் தர்ற ஆளு அதனால தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆறுகளோ சதுர இதுல யார் சமத்துன்னா அடியேன் தான் சமத்தாட்டிருக்கு அப்படின்னு ஆனால் சொல்றாரு அப்படியே தந்தது உன் சொல்லும் போது அவர் தானா தருவாரா தருவாரா நானேயோதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் அப்படி எத்தனையோ ஆண்டு தவம் செய்து சிவாய நம்ம சிவாயமன் சொல்லாதான் என்ன இருக்கு அந்த முன்பில்லா ஆனந்தம் தர முடியும் அல்லவா அதனால அப்படி அவன் தரவே தருவதற்கும் இந்த ஆன்மா பல்வேறு காலத்துல அந்த பெருமான் திருவள்ளுவர் இணைந்திருக்கணும் அல்லவா ஆனா வேடிக்கையா சொல்ற உன்னை நீ தந்துட்ட அதுக்கு பதிலாக என்னை நான் கொடுத்துட்டேன் ஆனா இதுல யார் சமத்துன்னா அடியன் தான் சமத்தா தெரியுது ஏ அந்த முண்டில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது என்ப இந்த ஆன்மாட்ட உனக்கு என்னப்பா பெறணும் பெற வேண்டிய தேவையும் இல்லை என்னதான் இது தரத்துக்கு யோகியதை இருக்கு ஒரு யோகியதையும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஆனா பின்னால் அப்படியே இறங்கிட்டார் முதல் முதல் வரியில அப்படியெல்லாம் கொஞ்சம் ஏதோ கெட்டியார்த்தனம் போல சொன்னார் சொல்லிட்டு யாதினி பெற்றதென்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் நீ அண்ணாமலை கோயில்ல இருக்கிறது மட்டுமல்ல அடியனுடைய சிந்தையிலும் கோயிலா வச்சிருக்கிற நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டோம் யார் நினைக்கிறாங்களோ அவங்க விட்டு தங்கியே அதனால நீ அந் இது சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனி எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளநூர் கைமாறு இந்த கேவலமான அடியனுடைய உடம்பிலும் குடிகொண்டியப்பா இது நான் என்னப்பா உனக்கு செய்ய முடியும் கைமாறு செய்ய முடியாதுப்பா என்றெல்லாம் சொல்லி அதெல்லாம் இங்கே என்ன சொல்லுகிறார் அதே நினைவாக தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரது இதுல யார் கெட்டிக்காரன்னு கேட்டா அடியன் தான் கெட்டிக்கார போல தோணுது தோணுதுனர் ஏன் அந்த முண்டில்ல ஆனந்தம் பெற்றேன் எனக்கு நீ வந்ததுனால எனக்கு ஒரு முடிவில்லாத நல்ல அருமையான இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அடியேனால் உனக்கு என்ன பார்க்கணும் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் ஆனாலும் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் சிந்தையிலேயே நீ இருந்து அருமையா கொண்டிருக்கிறாய் திருப்பெரும் துறையுரை சிவனி எந்த ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளனோர் கைமாறு என்னுடைய கேவலம் என்னுடைய உடம்பை இடமாக கொண்டு நீ எழுந்துள்ளிருக்கிறீ என்னப்பா கைமாறு செய்ய முடியும் உனக்கு என்ன செய்ய முடியும் செய்ய தெரியும் இல்ல அப்படி உனக்கு செய்ய வேணும் அதுவும் இல்லை நான் ஒண்ணு செய்து நீ அதனால வாழ முடியாதா இருக்க இல்லை அதனால ஒரு கைமாறு செய்யவும் முடியாது செய்ய வேண்டாதவனாலே நீ என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையான பாட்டு இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா இப்படி